தமிழ்கத்திய துயரடிக்கு பட்டாமத்த உந்த வினையனடி மமதையோ துதைவாயனடி மணி மனோரு ஞானவதாயனடி மமதையோ துதைவாயனடி மணி மனோரு ஞானவதாயனடி ஆனந்த தாண்டவ ராஜ நடி நம்மை ஆனந்த தாண்டவ ராஜநடி நம்மை ஆள் கொண்ட முதிய தேஜ நடி ஆனந்த தாண்டவ ராஜநடி நம்மை ஆள் கொண்ட ரூபிய தேஜ நடி ஆனந்த மாமலை மங்கை மகிழ்வடி ஆனந்த மாமலை மங்கை மகிழ்வடி வாழ நடி மன வாழ நடி தலைக்கணி யுத்த நடி மூடி கங்கை கருளிய கர்த்த நடி கண்ணகி கலை கண்ணி செஞ்சுத்தனகி முடி கங்கை கருவிய கத்தனகி இல்லை சிதம்பரது சனடி தேவசிங்க மடியுய சங்கமணி பொன்னொரு பால் வைத்த மைத்தனகி பிள்ளையாடி கொண்ட பிசனடி பெண்ணொரு வாழ் வைத்த மசனடி திரு பிள்ளையாடி கொண்ட பிசனடி நனி நமக்கோருள தனடி மிக நனி நமக்கோருள தனடி மிக நல்லடி நீ எல்லாம் மல்லனடி நல்லடி நீ எல்லாம் மல்லனடி அம்பல தாடல் செய்ய நடி மிக அன்பு கடி தெருமைய அம்பல தாடல் செய்ய நடி மிக அன்பு கடி தருமைய நடி கடி குஜரடி துன்ப கடி குஜரடி ஜோதியடி வரஞ்சோதியடி துன்ப முடி கடி குயரடி ஜோதியடி வரஞ்சோதியடி ஆனந்த தாண்டவர ಜನಗೀ நம்மையால் கொண்ட ரூவிய தேஜனகி ஆனந்த தாண்டவராஜனகி நம்மையால் கொண்ட ரூவிய தேஜனகி வானந்த மாமலை மங்கள் மகள் வழி வானந்த மாமலை மங்கள் மகள் வழி வானந்த மாமலை மகள் மகள் வழி பாடநடி மன்ன பாடநடி வானந்த மாமலை மங்கள் மகள் வழி பாடநடி மன்ன பாடநடி காமமிக ಯದು ಎರಗಿ ಶಿವನ ಮಂತ್ರವಂದರಿನೆಯ ನಡಿ ಮಾಮರ ಯೋದು ದೇವಾಯ ನಡಿ ಮನಿ ಮನೋದು ಜ್ಞಾನವ ಸ್ವಯ ನಡಿ